ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று அபோ ஹுரேரார் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் கடைசி இருப்பில் அத்தகையா ஓதினால் அல்லாஹுவிடம் நான்கு விஷயங்களை விட்டும் பாதுகாப்பு தேடட்டும் அப்போது அல்லாஹும் மின் ஆதாபி ஜஹன்னம ஒமின் கொபரி ஒமின் ஃபித்னதி மஹியா ஒமமாதி ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மசிஹி தஜ்ஜால் என அவர் கூறட்டும் என்று நபி சொல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஐந்து எட்டு எட்டு துவாவின் பொருள் இறைவா நரக வேதனையை விட்டும் கபர் வேதனையை விட்டும் வாழ்வு மற்றும் மரணத்தின் குழப்பத்தை விட்டும் மேலும் தச்சாலின் குழப்பத்தின் தீமையை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்